என்று ரொம்ப அருமையா சொன்னார் நன்றி உணர்வோடு சொல்றது பேரும் குணமும் பிணிப்புறும் இப்பிறவிதனை பேரும் குணமும் பெயர் நமக்குன்னு ஒரு பெயர் உண்டு குணம் நமக்குன்னு ஒரு இது இருக்கு இந்த ரெண்டும் சேர்ந்து இருக்கிற பிறவி இது அப்ப நமக்கு ஒரு பேர் நமக்கு இன்னும் ஒரு குணம் இந்த ரெண்டும் சேர்ந்து இருக்கிறது தான் இந்த பிறவி இப்பிறவிதனை தூரும் பரிசு இந்த பிறவி மேல் மேல் வளராம தூத்தணும் தூத்தணும்னா குழிய தான் தூர்க்கிறதுன்னு சொல்லுவாங்க அது போல இது வந்து இந்த பிறவிங்கிற ஒரு பெரிய குழி அது பாட்டு போயிட்டே இருக்குது அந்த குடிய தூர்த்தணும் மண்ணை போல் என்னையா என்னையா எங்க பிணிப்புறுமியை பிறவிதனை நம்ம பேரும் குணமும் பேரும்னா பெயர் நம்முடைய இது ரெண்டும் சேர்ந்து வர்ற பிறவி அந்த இரண்டினுடைய கூட்டணி பாத்தீங்களா இதுவும் கூட்டணி தான் தனியா எங்க இருக்குது எல்லாம் கூட்டணி தான் அதனால இதுக்கு ஒண்ணு பேர் கொடுத்து குணம் கொடுத்து இந்த ரெண்டும் சேர்ந்து இருக்கும்படியான இந்த பிறவி இந்த பிறவியை தூரும் பரிசு இந்த பிறவியானது மேலும் எல்லாம் இந்த குழி அப்படியே தூத்தணும் அறுத்து அல்லது இப்படி கூட சொல்லலாம் தூரும் பரிசு துரி சருத்து இந்த பிறவியும் அந்த குண பிரிப்புறவிய பிறவி நீங்குவதற்காக தூரும்படியான தன்மையில பரிசுன தன்மையில துரி சருத்து என்னுடைய குற்றங்களை எல்லாம் நீக்கணும் ஏன்னா மீண்டும் பெறவாமலும் பிணிய பிணியுறாமலும் இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும் எந்தவித தீமையும் நன்மையும் செய்யக்கூடாது அதனால அப்படிப்பட்ட துரி தொண்டர் தொண்டரெல்லாம் சேரும் வகையால் அப்படி வந்தவங்க தான் நமக்கு முன்னே இருந்த அடியவர்கள் எல்லாம் அவரெல்லாம் சேரும் வகையால் சிவன் கருணை தேன்பருகி ஞான என்ன அப்புறம் சுவாமிகள் என்ன இவங்கெல்லாம் எவ்வளவோ பெருமையா பெருமான ஆட்கொண்டான் அந்த மாதிரி ஆட்கொண்ட அந்த சிவன் கருணை தேன்பருகி ஆறும் குலாத்தில் ஆறும்னா நிரம்பும்படியான அந்த தேனை நல்ல நிரம்ப குடிக்கணும் குடிச்சிட்டு அப்படிப்பட்ட இந்த குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே இந்த ஞானமெல்லாம் எதனாலன்னு கேட்டா பிள்ளை பெருமானை வைத்தல்லவா அந்த ஞானம் வந்தது இல்லைன்னா எங்க வரும் வராது என்றெல்லாம் சொல்ற நன்றி உணர்வோடு சொல்லுகிற அமைப்பு கொம்பில் அரும்பாய் குவி மலராய் காயாகி பம்பு படுத்து உடலம் மாண்டு இங்கன் புகாமி கொம்பில் அரும்பாய் நல்ல கிளை இருக்குது பூஞ்செடியில அந்த பூச்செடியில தான் அரும்பெல்லாம் வரும் குவி மலராய் அது அரும்பு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் விரிஞ்சு விரிந்தா திடீர்னு விரிஞ்சிடாது அப்படி இப்படி சுத்தமா இருக்கிறது அரும்பு இப்படி கொஞ்சம் அப்படி இருக்கும்போது கொஞ்சம் விரிந்த மலர் அப்புறம் இப்படியே விரிய விரிய விரிய அப்புறம் விரிந்த மலர் ஆயிடும் அல்லவா இப்படி குவி மலராய் அந்த அந்த மலர் நிறையும் போது காய் வரும் காயாகி வம்பு படுத்து அப்புறம் படுக்கும் அது போல இந்த பிறவிங்கிறது இருக்குது முதல்ல அரும்பா அப்புறம் என்னாச்சு மலரா அப்புறம் காயா இப்ப படுத்து உடம்பெல்லாம் வந்துட்டு பம்பு படுத்து என்ன பம்பு என்ன பம்புன்னு என்ன அங்க வம்பு நார்மல் என்ன புதுமையின் அர்த்தம் இங்க வம்புன்னு நிலையின்மைன்னு அர்த்தம் இல்லாத உடம்பு அதனால வம்பு படுத்து உடலம் அந்த வம்புங்கிறது அந்த தேவையில்லாம அப்படிங்கறத கூட பொருள் மதுரை தாண்டிங்கன்னா ஏண்டா வம்பா உழைக்கிற உழைக்கிற அப்படிம்பாங்க வம்பான்னா தேவையில்லாமன்னு அர்த்தம் அது வம்பா இருக்குன்றல அது புதுசு இது பேச்சு வழக்கு பேச்சு வழக்கு திருநெல்வேலி போ மதுரை தாண்டிங்கன்னா ஏன்பா வம்பா பேசிட்டு வர பேசாம தூங்குடா அப்படிம்பாங்க வம்புன்னா தேவையில்லாமன்னு அர்த்தம் ஏன் பேசிட்டு வர இப்படியெல்லாம் பம்பு படுத்து உடலம் ஆண்டு இங்கன் போகாமி இப்படி ஒரு காலத்துல இருந்து வாழ்ந்து ஒரு காலத்துல போயிட்டுது என்று சொல்லாமல் நம்பும் என் சிந்தை நணுகும் வனை நணுகும் வண்ணம் நம்பும் என் சிந்தை நம்பும்னு என்ன நம்புதல்னா நம்பி நம்பிக்கைன்னு சொல்றோம் இல்லைங்களா சொல்லு நம்பும் மேவும் நசையாகுமே விருப்பத்துக்கு பேர் விருப்பத்துக்கு அதனால அப்படி கூட வச்சு கூட செய்யலாமாட்டிருக்கு நம்பும் என் விருப்பத்தோடு கூடிய என் சிந்தை நணுகும் வண்ணம் உன்னுடைய திருவடியிலேயே நணுகும் வண்ணம் நான் அணுகும் நான் இப்போ அணுகிறேன் எங்க அணுகிறேன் எங்க இந்த தில்லைக்கு அணுகிறேன் அதனால அந்த தில்லையில அம்பொன் குலா தில்லை ஆண்டானை கொண்டன்றி என் சிந்தை இப்படி நினைக்கவோ நான் அவனை அடையவோ எல்லாம் யாரால் இங்க இருக்கிற இந்த பெருமானார் பார்த்தீங்களா நடராஜாவால் தான் இவ்வளவு செய்கிறேன் என்று சொல்றார் அருமை அல்லவா நடராஜான்னு சொல்லும்போது எட்டே ஆள் ரெண்டாம் காலம் முடிஞ்சு எல்லாம் திருநீர் வாங்கிட்டு அப்படியே போவாங்க ஏன்னா சரியே எட்டுக்கு ரெண்டாம் காலம் தவற மாட்டாங்க அது மாதிரி நெய்வேலியா நெய்வேலி நெய்வேலி அந்த நடராஜா பெரிய நடராஜா சொல்லுங்க அந்த மாதிரி நீங்க அந்த ஆறு முள் அவருக்கு நின்றுதுன்னா நீங்க மனுஷன் அது போல எட்டு ரெண்டாம் காலம் சரியா ஒன்பது அடுத்த ரொம்ப அழகா நடராஜா நல்ல பெரிய நடராஜா ரெண்டாவது வந்து இந்த பின்னால அடியவர்களை நல்ல செப்பு திண்மையில வச்சிருக்காங்க பாருங்க வேற யாருமே அந்த மாதிரி செய்யல இந்த நம்ம இதுல கூட இருந்த நம்ம வேலூர்ல திருமுகம் திருமுகமெல்லாம் நல்லா இல்லை இவருக்கு அழகா இருக்கு தில்லைவாடந்தனர் முதல் அந்த கோட்டத்தை விட கடைசியில சுந்தரர் வரையிலும் நல்ல அருமையான சுகம் தினமும் மலர் வச்சு வழிபாடு கொடுப்பாங்க அறுபத்தி மூவருக்கும் தனியாக இருக்கும் நம்ம வச்சு சும்மா ஒரு மணி இப்படி அடிச்சிட்டு போவாங்க அப்படிலாம் உள்ளே போய் இருந்து நிவேதம் பண்ணி அது தீவையில் அனுப்புறது என்ன நல்ல அருமையான நெய்வேலி பாருங்க ஒரு பக்கம் நல்ல தொழில் வளம் இன்னொரு பக்கம் எங்க இல்ல இல்ல நடராஜாவுக்கு உள்ள நடராஜா வந்து தனி கோயில் அதுக்கு பின்புறத்துல வச்சிருக்காங்க நல்லா புதுசா கட்டி அறுபத்தி மூணு கும்பாபிஷம் பின்னால கட்டிருக்காங்க பின்னாலேயே தான் நீங்க ஒண்ணும் அதிக தூரம் இல்லை அந்த பிரகாரம் வரும்போதே உள்ள நீங்க பார்த்துட்டு அப்புறம் பிரகாரம் சொல்லலாம் ஆமா அது வந்து திருவியாறு ஆமா ஐயா நேரா நடராஜா நடராஜாவும் அம்பாலும் தான் அது முக்கியம் அதான் முதல்ல இருந்தது அப்புறம் இந்த பரமா போய் சுவாமி அம்பாலாம் வச்சுட்டாங்க சாமியாலாம் வச்சுட்டாங்க தசாமூர்த்தி சண்டிகேஸ்வரர் நவகிரகம் நவகிரகம் எல்லாமே இருக்கு அதெல்லாம் இருக்கு அது திருவியாறு ஏன்னா ஐயாரப்பர்னு பேர் வச்சு அப்படி வச்சுட்டு வளமா வந்தீங்கன்னா இந்த நடராஜாவுக்கு பின்புறத்தில் அந்த பிரகாரத்திலேயே இந்த பின்புறத்துல பெரிய இடத்துல கட்டி அருமையா மடியா இருக்க மடியேன் திருநீல கண்டத்து குயவனா அப்படி இருக்கும் நீங்க அப்படியே பார்த்து தரிசனம் பண்ணீங்கன்னா அப்படியே திருத்தொண்ட தொகையை அப்படியே படிச்ச மாதிரி இருக்கும் ஆமா கட்டிருக்காங்க பரவாயில்ல இப்படி எல்லாம் பலருக்கு தோன்றி செய்யறோம் சரி பாருங்க அப்புறம் என்னது எந்த பாட்டு முடியணும் மதிக்கும் திறருடைய வல்லரக்கன் தோல் நெறிய யாரு ராவணன் தன்னைத்தான் மதித்து கொண்டதுனால அந்த கைலாமை மலையை தூக்கினான் அதனால என்ன பண்ணார் பெருமான் ஒரு அம்சம்னால தோல் நெறிய மிதிக்கும் திருவடி ஒரு அப்படி ஒரு காலை ஒரு அழுத்தினாரு பத்து தலை ஐயா ஐயான்னு போட்டுது அப்புறம் வேணும் ஒன்னதான் சரி போ எது திருவடி வந்து எப்பவும் இன்பம் தரும் இவர் எந்த நோக்கத்துல வைக்கிறாரோ அந்த நோக்கத்துல வரும்போது உம் அதனால திருவடிதான் ஆமா அதே திருவடி யாரு நீங்க ஊண்டிய திருவடியே ரெண்டும் செய்யும் நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும் விதிக்கும் திருவடி என் தலைமையில் வீட்டிருப்ப அப்படிப்பட்ட அருமையான திருவடி என் தலைமையில இருக்க திருவடி என் தலைமையில் வீட்டிருப்ப கதிக்கும் பசுபாசம் ஒன்றுமிலோம் இப்படி என் திருமண்டியில் இருப்பதனால இந்த பசுவினிடத்தை பசுபாசம்னா பசுவும் பாசமும் இல்லாமன்னு போய்கூடாது பசுன்னா உயிர் பசுவினிடத்தில் இருக்கின்ற பாசம் போச்சுன்னு அர்த்தம் அவ்வளவுதான் நீங்க பசுவும் போச்சுன்னு ஏன்னா உயிர் போயப்பட என்னன்றது அல்லவா பசுவினிடமாக இருக்கின்ற பாசம் விழும் ஏன்னா அதனாலதான் நம்ம சித்தாந்த நல்ல வேலையை அப்போ கொஞ்சம் பரவாயில்ல எல்லாம் எங்கேயும் பிறவா பெரும்பாலும் படிச்சிருக்காங்க சரிங்களா இந்த கொஞ்சம் அழுத்தமா படிச்சுட்டாங்கன்னா அதனால தெரியும் இப்போ இல்லைன்னா பசு பாசம் பசு பாசம்லாம் என்னன்னு தெரியும் அப்போ பாருங்க ஓரளவு எல்லாம் பசுன்னா உயிர் பாசம்னா இது எல்லாம் தெரியுது பதினா இறைவன் என்றெல்லாம் பசு பாசம் ஒன்று மிலோம் பசுவிடத்தில் இருக்கிற பாசம் கொஞ்சம் கூட எங்கிட்ட இல்லை என கழித்து இங்கு என நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு இங்கு அதிர்க்கும் குலாத்தில்லை ஆண்டானை கொண்டே அதிர்க்கும் குலாத்திலினர் ஏன்னா அந்த திருவடி அப்படி நடனமானது சமயத்தில் அப்படியே கொஞ்சம் அப்படியே அந்த ஒலி எல்லாம் கேட்குமா அந்த ஒளியெல்லாம் கேட்கும்படியான அந்த நடனம் நடனத்தை உடைய பெருமான் பெருமான் எழுந்துள்ளிருக்கின்ற தில்லை அவன் தான் என்னை ஆண்டான் அவனை கொண்டுதான் இவையெல்லாம் எனக்கு தெரிந்தது என்றார் இடக்கும் கருமுரொட்டு ஏன பின் காலகத்தே நடக்கும் திருவடி பன்றிக்குட்டிக்கு முளை கொடுத்த படலம்னு ஒண்ணு எங்க அறுபத்தி நாலு திருவிளையாடல் மதுரை பழைய பழைய பதிப்பு இருந்ததுன்னா அதில் இருக்கும் பழைய பதிப்பு அதெல்லாம் இல்லை ஒவ்வொரு படலத்துக்கும் அந்த இது படம் போட்டிருப்பாங்க படம் போட்டிருப்பாங்க அதில் பழைய அந்த பதிப்புன்னா நல்ல கலரில் இருக்கும் அப்படியே பெருமான் பன்றியா அப்படி படுத்திருப்பார் அந்த மார்பகம் நிறைய இருக்கும் அந்த சின்ன குட்டியா ஒரு ஒரு பதினஞ்சு குட்டி போட்டிருப்பாங்க பதினஞ்சு பதினஞ்சு அதெல்லாம் போய் அந்த பன்றி குட்டிக்கு இல்லைங்க நமக்கு முன்னெடுத்தவங்க நான் முட்டாளும் இல்லை நல்லா பலதெல்லாம் செஞ்சிருக்கிறேன் அந்த மாதிரி திருவிழா பணத்தை ஏன் தொடர்ந்து பதிப்பீங்களே இப்போ எங்க மரமே பதிப்பிக்கலாம் இல்ல வெறும் மூலம் மட்டும் தலையில கூட்டு ஏன் அந்த படத்தை போடலாமே யாருக்கு ஒண்ணு உரிமை இல்லை அந்த மாதிரிலாம் உரையோட போட்டு அந்த படலாம் அறுபத்தி நாலு திருவிழாடலாம் யாரு நீங்க ஆண்டவன் திருவிழாடலாம் சொல்லுது நீங்க நம்ம ஒரே ஒரே சேர எண்பத்தி நான்கு இருபதாயிரம் திருவிழா பெருமாள் திருவிழா அறுபத்தி நாலு தான் அது அப்படி இருக்குது சிவ சிவ அப்புறம் எங்க இருக்குது முருட்டு ஏனம்னா பன்றி கரு ஏன பின் கானகத்தே நடக்கும் திருவடி என் தலைமையில் நட்டமையால் அப்படி அங்கெல்லாம் நடந்து சென்ற திருவடியை அடியனுக்கும் எனக்கு திருவடி அந்த தந்து என்னை ஆட்கொண்டாராம் நட்டமையால் நட்டமையால் திருவடியை தீட்சை செய்த மீனால் திருவடியை எனக்கு அருளிய மீனால் நட்டுதல் நடுதல் அர்த்தம் இல்லை நட்டமையினால்னா அந்த திருவடி கொண்டு எனக்கு அருள் செய்ததனால் என்று அர்த்தம் அப்படி அருளிப்பாடு செய்ததுனால கடக்கும் திரளைவர் கண்டகரதம் வல்லாட்டை அடக்கும் அதனாலதான் என்னை எனக்கு என்று பெருமானுடைய திருவடியினுடைய தலைமையில் வைத்தாரோ அந்த இருந்து என்னாரு இந்த அஞ்சு பயலுவ திருட்டு பயலுவ தானே அவன் அன்னைக்கே கடையை கட்டிவிட்டான் யாரு மெய் வாய் கண் மூக்கு செவி இந்த அஞ்சு பேர் கடையை கட்டினதுனால இப்ப என்ன கிடைச்சதுனாரு அஞ்சு பேர் என்ன ஒவ்வொரு இடத்துலயும் எடுத்துட்டு போவான் இப்ப ஐந்து பேர் அறிவும் கண்களே கொள்ள அளப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையேயாக குணமொரு மூன்றும் திருந்து சாத்துவியமேயாக இந்து வாழ்சடையான் ஆடுமானந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்தில் வந்த பேரின்ப பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தார் அருமையா எனவே இந்த அஞ்சு பயங்கர பொல்லா பயங்கர தானே அவன் அடக்கினதுனால இந்த மாதிரி எங்க பெருமானி நான் கண்டு எப்பொழுதும் இன்பட்டுக் கொண்டே இருக்கிறேன் கடக்கும் திரளைவர் கண்டவர் கண்டகர் ரொம்ப மோசமான முரட்டு போயங்க அல்ல நம்ம வீரப்ப மாதிரி அவங்க வல்லாட்டை வல்லாட்டைன்னா திமிரு திமிரை அடக்கும் இப்பதிகளை இதெல்லாம் பாண்டி நாட்டு சொல்லு ஏன்னா அவர் இல்ல அதனால இந்த சொற்கள் எல்லாம் அப்படியே வருது வல்லாட்டை அடக்கும் குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே இந்த அஞ்சு பேரையும் நான் அடக்கிறேன்னு சொன்ன எதனால இன்னுமே எங்க பெருமானாலும் தான் இல்லைன்னா அடக்க முடியுமா முடியாது அதனால பால் செய் விழாவி பயனிலியாய் கிடப்பேற்கு பால் செய் பால் செய்னா இப்ப இருக்கிற மாதிரி வயல்னா செய்யணும் வயல் தண்ணியே இல்லை அதனால எப்படி இருக்குது வறண்டு கிடக்குது செடியும் கொடியும் முளைச்சு கிடக்குது நல்லவா நீங்க ஏதாவது உழுது பயிரணும்னா மழை பெஞ்சா தானே அல்லது தண்ணி இருந்தா தானே ரெண்டும் இல்லை அதனால அந்த பால் செய் பயனில்லாத தண்ணீர் இல்லாத செய்யுன்னா வயல் அதுல விழாவி பயனிலையாய் கிடாப்பற்கு அந்த நிலத்துல நான் அடிக்கடி போய் போய் போய் நடந்துட்டு வந்தா என்ன கிடைக்கும் நீங்க அதுவே நல்ல பயிர் நட்டு அருமையா நெல்லெல்லாம் போட்டு தண்ணீர் பாய்ச்சி வந்துருதுன்னு சொன்னா மூணு மாதம் ஆனவொன்னா அப்படியே அறுவடை பண்ணலாம் நெல்லை குவிக்கலாம் வெறும் பாடு ஒண்ணுமே இல்லாத வயல்ல அதுல நான் போய் நடந்து நடந்து போனா என்ன பயன் இல்லையா ஒருவித பயனும் இல்லை கிடப்பேர்க்கு பயனில்லாத நான் வருந்தி கொண்டிருக்கிறேன் எனக்கு கீழ் செய்தவத்தால் கிழியீடு நேர்பட்டு கீழ் செய் கீழ் செய்யணும் அதுக்கு முன்னுமே முன்னுமே செய்த தவத்தினால கிழியீடு நீர்பட்டு கிழியீடுன்னு சொன்ன என்ன வந்துடணும் தருமிக்கு பொற்கிளி எடுத்த படம் ஞாபகத்து வரணும் தருமிக்கு பொற்கிளி அளித்தப்படலாம் என்று அது எப்படி கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டா சரி அந்த தருமிக்கு பெருமானி நல்ல பொற்கடின்னா நல்ல நிரம்ப பவுனை வச்சு அப்படியே அந்த துணியில கட்டி அப்படியே கொடுத்துருவோம் பொற்கிடி அந்த காலத்தில் அந்த மாதிரி பவுன்லாம் வந்து தொகையாக கொடுத்தா எவ்வளோ எவ்வளோ நாளைக்கும் கூட இருக்கும் அதனால தான் அந்த காலத்தில் பொருள் பொருள்னு என்னன்னாரு பரிமையில் எழுதல படத்தில் மணி பொன் நெல் முதலியனவா பொருள்னு என்னன்னு கேட்டீங்கன்னா அப்போ ரூபாய் பைசா நோட்டெல்லாம் கிடையாது மணி மணினா இந்த எம்ஓஎன்இ ஒயல e அல்ல இது ஆங்கிலம் அல்லவா அங்க மணின்னு கேட்டா மணிகள் நவமணிகள் அல்ல பொன் நெல் முதலியனவா அப்ப நமக்கு தெரியறது சாப்பாட்டுக்கு வேண்டியது நெல் மற்றதெல்லாம் எல்லாம் நவரத்னமும் மணி இதுதான் பொருள் என்றெல்லாம் சொன்ன இப்படி எல்லாம் இந்த எந்த பாட்டு கிடியடுனா பொற்கிடியானது அப்படியே கட்டி தொங்க விட்டு நமக்கு கொடுக்கற மாதிரி நேர்பட்டு அதனால நான் ஒண்ணுமே இல்லாம கிடந்த எனக்கு பெருமான் என்ன செய்தார் நான் ஏதோ முன் செய்த தவத்தினாலே நல்ல பொற்கிழி அப்படியே வாய்த்து அதை அப்படியே எனக்கு கொடுத்தார் நேர்பட்டு தாட்செய்ய தாமரை சைவனுக்கு பெருமானிய சைவன் சொன்னார் <laughs> யார பெருமானி என்னன்னு கேட்டா அப்படிப்பட்ட கிடியேடு எனக்கு கொடுத்தும் தாட்செய்ய தாமரை யார் சொக்க சொக்கச்செவேன்னு திருவடியை உடைய எங்க பெருமான் சைவன் இல்ல முன் அந்த முன்னோன் காண்க முழுதோன் காண்க இருக்கு பாருங்க அதுல சைவன் வருமா அவர் சொல்லு வரும்போது வரும் சைவன் காண்க வரும் சைவா போற்றி தலைவா போற்று அப்படிங்கிறது பாருங்க அந்த சொல்லாட்சி அப்படி அங்கங்க வரும் தாமரை சைவனுக்கு என்ன பெருமானுக்குன்னு அர்த்தம் தரத்துல என் புந்தலையால் ஆட்சை குலாத்தில் ஆண்டானை கொண்டன்றே அவனுக்கு நான் ஆள் செய்யணும் அடிமை செய்யணும் எதை கொண்டு இந்த சாதாரண என்னுடைய புண்ணிய புள்ளிய தலையில தலையுடைய இந்த உடம்பை கொண்டுதான் அவனுக்கு நான் ஆட்சி செய்யணும் அப்படி ஆட்சி செய்கின்ற உலாத்தில்லை காந்தானை கொண்டன்றே எங்க பெருமானாலதான் காணவும் முடியும் எங்க பெருமானாலதான் நான் தொண்டு செய்யவும் முடியும் அவனின்றி ஓரணவும் அசையாது அப்புறம் கொம்மை வரி மூளை கொம்பனையால் கூறனுக்கு கொம்மை அழகு பொருந்தி இருக்கும்படியான கோடுகள் அந்த கோடுகளை உடைய மார்பகம் அந்த மார்புகளை உடைய கொம்பனையால் உமையம்மை அந்த உமையுமையை தன்னுடைய ஒரு கூற்றில் அதாவது இடது பக்கத்தில் வைத்திருக்கின்ற பெருமானுக்கு கூரனுக்கு செம்மை மனத்தால் திருப்பணிகள் செய்வேனுக்கு திருப்பணி சொன்னோன்னு பாட்டு வந்து என்ன கோபுரமா அல்லது குடமுழுக்கோ செய்யறதுன்னு அர்த்தம் இல்ல செம்மை மனத்தால் மனதினால அப்ப மனதினால் என்னன்னு கேட்டா திருப்பணி என்ன செய்வனியும் முடியும் சிந்தனின் தனக்காய்க்கு நாயினேந்தன் கண்ணினின் திருப்பால போது காய்க்கி வந்தனையும் அம்மலற்கே ஆக்கி வாக்கு உன் மணி வார்த்தைக்கு ஆக்கி ஐம்புலன்கள் ஆரத்தந்தனை அதான் அப்படி செம்மை மனத்தால் திருப்பணிகள்னா பெருமான் எழுந்தருளி முடியாத அளவுல அந்த பணிகள் எல்லாம் செய்வேனுக்கு இம்மை தரும் பயன் இத்தனையும் இங்கொழிக்கும் அது இதுவரைக்கும் கேட்டா இம்மை பயன் தந்தார் இந்த உடம்பு வாழ்வு இல்லாம இப்ப அது இம்மையை நீக்கி அம்மைக்கு எனக்கு போக முடியாது செய்த அம்மைங்கிறது என்ன மேலுலகம் அந்த அம்மை குலாத்தில்லை வீடு பேற்றிற்கு இலக்காக இருக்கிற அருமையான தில்லை என்பது அந்த ஆண்டானை கொண்டே அந்த பெருமானால்தான் நான் இம்மையை இன்றும் நீங்கி அம்மையை அடைய முடியும் அப்ப இம்மை மறுமை அம்மை என்று மூன்று சொல் இம்மைங்கிறது இந்த இன்பம் மறுமைங்கிறது அடுத்த பிறவியில் அவர்கள் இன்பம் அம்மைங்கிறது சிவலோகம் இவையெல்லாம் பெருமானை கொண்டல்லவா நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்றேன் சரிங்களா அப்புறம் ஏப்பா